புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றமும் இவ்வளவு தலைவர் சத்திய தூதர் கண்மை நபியல் நாயகம் சல்லோ அலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அந்நாளின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதிலும் ஏமனால் வரைக்கும் அந்நாரை பின்பற்றுகின்ற உச்சம அழகர்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாம் என்று வேண்டியதன் பின்னால் புனித ஜிம்மா கடமை ஏற்று அல்லாவுடைய மாளிகை கோரியை தந்து அதிலே نوية الاعتكاف ما في هذا المسجد لله تعالى اعتكاف نيوتور عمد لكم حق سبحانه وتعالى من الذي آله அல்லாஹு சுபகானோத்தால என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் நானும் அவைகளை ஏன்சியாலும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் இவைகளை ஹக்குபானோத்தாலா செய்ய வேண்டாம் ஹராம் பாமின தடுத்துள்ளானோ அவைகளை முற்று முழுதும் தகுந்து கொள்மாறு முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியாருங்களை அல்லாஹு உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதிலே எந்த படைப்பையும் பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி மனிதனை தவிர வானம் பூமி சூரியன் சந்திரன் இரவு பால் வெயில் மன இந்த உலகம் உலகங்கள் அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்து எந்த படைப்பையும் பார்த்து அல்லாஹ் கூறவில்லை இந்த படைப்பு தான் சிறந்த படைப்புன்னு சொல்லி மாற்றமாக மனிதன்களை பார்த்து அல்லா துலான தெளிப்படுத்துகின்றான் நாங்க படைத்த படைப்புகள் மிகவும் அழகான படைப்பு லேசான படைப்பு அல்ல சகோதரர்களே மிகவும் அழகான படைப்பு மனிதன்களை நாங்கள் உங்களை படைத்துள்ளோம் கண்ணியமான சகோதரர்களை பெரியாருங்கள் அல்லாஹு இந்த ஏழு வானம் பூமி சூரியன் சந்திரன் இரவு பால் வெயில் மலை உலகம் உலகில் அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு படைத்தது கலிமாசன் எங்களுக்காக ஆனால் அல்லாஹு எங்களை ஏன் படைத்தான் எங்களை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக படைத்தான் சகோதரர்களை தெரியாதீங்க என்று நாங்க முகூர்த்தம் மறந்து கபூடிய வாழ்க்கையை மறந்து சோனத்துடைய இன்பங்களை மறந்து நரகத்துடைய பயங்கரத்தை மறந்து கண்டவை காட்சி கொண்டதை கோலம் என்ற பிரகாரம் நாங்கள் உலகத்தில் கண்மூத்தனமா நாங்கள் வாழ்ந்து வைக்கின்றோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு சுபானுவத்தால் எங்களை படைத்தது ஏ மனிதனை நீ உலகத்துக்கு சென்று நீ நல்லா திந்துட்டு குடிச்சிட்டு வரோம் என்பதற்காக அல்ல சகோதரர்களே அல்லாஹு சுபானுவத்தால் எங்களை படைத்தது மேலான சோனத்திற்காக சொருக்கத்துக்காக படைக்கப்பட்ட நாங்கள் இன்று உலகத்துடைய இன்பங்களை நாங்கள் கண்டு மயங்கிருக்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களே பெரியாருங்களே நாங்க இந்த உலகத்தில நாங்க இந்த உலகத்தில எங்களுக்கு நினைச்ச பிறகான் எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது நினைச்சது எங்களுக்கு தின்ன முடியாது நினைச்சது எங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு களிமாசன் இந்த உலகத்தில் இவ்வாறு தான் வாழ வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பலதரப்பட்ட பல மக்கள் பல இடங்களுக்கு நாங்கள் செல்வதின் காரணமாக அதாவது மாற்று மத சகோதரங்களுடைய சில சில வைபவங்களுக்கு நாங்கள் செல்வதின் காரணமாக அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் சகவாறு பத்தி பேசுறாங்க முஸ்லிம்கள் ஒற்றுமை பத்தி பேசுறாங்க ஆனால் ஏ சுயாவ ஓகல்லக்கு ஜீட்டி நான் கட்டிங் இத்ரா இனி தீன்னு கண்ணியமான சகோதரங்களை பரியாருங்களே நான் என்ன செல்லவான்னு சொன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா முஸ்லிம்கள் ஒற்றுமை பத்தி பேசுறாங்க முஸ்லிம்கள் ஒற்றுமை பத்தி பேசுறாங்க எழுதுறாங்க ஆனால் இந்த ஒற்றுமை அவங்களோட சொல்லிலையோ அவங்களோட செயல்பாட்டில் நாங்க காணவில்லையே அப்ப திருப்பி நான் கேட்டேன் என்ன காரணம் என்று சொல்லி அதுக்கு ஒரு மாசுமார ஒரு குரு சொன்ன பதில் என்ன தெரியுமா முஸ்லிம்கள் தராவது அவங்களுக்கு இந்த செல் வேற ஒரு ஆடைகள் அவங்களுக்கு இந்த செல் ஒரு வேற எஜுகேஷன் படிப்புத்துறை அவங்களுக்கு இந்த செல் வேற சாப்பாடுங்கள் அவங்களுக்கு இந்த செல் வேற எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து பிரிச்சு ஏன்னா கண்ணியமான சகோதரங்களே சரியானங்களே எந்த இடத்துல நாங்க எதை பேசணும் எங்களுக்கு தெரியாது அல்லா வெளியாக்கின்றான் இந்த ஹதீச நபியுடைய ஹதீச அல்லா வாயிலின் வெளியாக்கினான் அதாவது ஒரு கலிமா சொன்ன முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ வேண்டிய திட்டம் எப்படி தெரியுமா அதாவது ஜெயில வாழக்கூடிய ஒரு சிறை கைதியை போலதான் சிறகெதிரக ಜೀವತನ್ನಾವು ಸಿರಕರುಕುವ ಸಮಾನೈ ಐ ಕೆಮತಿದೆ ಕಣ್ಣದೆ ಕೆಮತಿದೆ ಬೊಣ್ಣದೆ ಕೆಮತಿಯ ಕೆಮತಿ ಅಂದಿನ್ನದೆ வச்சு ಜೀವಿತಿಯಾಕು கண்ணியமான சகோதரிகளே பெரியாருங்களே இன்றைக்கு நாங்க இஸ்லாத்தை நாங்க விளங்கணும் இன்றைக்கு குரான் ஹதீச நாங்க விளங்கணும் மார்க்கத்தை நாங்க விளங்கணும் நாங்க விளங்கினாதான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெளிவாம எங்களுக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு எங்களை உள்ளத்துல சுயநலம் வந்ததின் காரணமாக குடும்பத்தை பத்தி ஊரை பத்தி நாட்டை பத்தி சமூகத்தை பத்தி எங்களுக்கு அக்கறையே இல்லை யார் எப்படி போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை ஏண்ட அதாவது எனக்கு தேவை பணம் எனக்கு தேவை பேரும் புகழும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு எங்கள் எல்லாருக்கும் இஹ்லாச தரோனும் இந்த இஹ்லாஸ் என்பது சகோதரர்களே ஒரு லேசான விஷயம் அல்ல தக்குவா என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல இஹ்லாஸ் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மட்டுமல்ல ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கின்றது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஆகிரு ஜமான் பயங்கரமான ஒரு காலகட்டத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று மாட்டுமர சகோதரர்கள் அறிந்தோ அறியாதனத்தாலேயோ இன்று முஸ்லிம்களை அதாவது முஸ்லிம்களை அதாவது கேள்வி செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கணக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வாழ்ந்த அந்த மக்களுடன் வாழ்ந்த முன்னோர்கள் அதாவது வயசில் மூத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அதாவது எங்கட காலத்துல மாட்டு மத சகோதரங்கள் யார் எங்களை கண்டாலும் எங்களை கண்ணியப்படுத்துவாங்க அவங்க சாரத்தை கெட்டி இருந்தாலும் மத சாரத்தை முட்டுக்காலுக்கு மேல கெட்டு இருந்தாலும் அதை விழுத்து போட்டு எங்களை கண்ணியப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு சகோதரங்களே இன்றைக்கு நாங்க பார்க்கின்றோம் இன்று நாங்க எங்களோட ஈமான் உள்ள தலைகீனம் காரணமாக எங்களோட அமல்ல உள்ள தலைகீனம் காரணமாக இன்னைக்கு எங்க உள்ளத்தில் வந்த சுயநலத்தின் காரணமாக சமூகத்தை நாங்க மறந்துட்டோம் குடும்பத்தை நாங்க மறந்துட்டோம் ஊர் மக்களை நாங்க மறந்துட்டோம் நாட்டு மக்களை நாங்க மறந்துட்டோம் எங்களை சமூகத்துக்கு எங்களை ஊருக்கு எங்களை நாட்டுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யாம இருந்ததின் காரணமாகத்தான் இன்று மாட்டு மத சகோதரங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விதியம் இன்று முஸ்லிம்கள் சம்பாதிக்கின்றார்கள் முஸ்லிம்கள் தேடுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளோ சுயநலவாதிகள் தெரியுமா அவர்கள் எல்லா பணத்தையும் அவங்களோட சமூகத்துக்கு மாத்திரம் தான் செலவு செலவு செய்கிறாங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு இன்றைக்கு குடும்பத்தில ஊர்ல நாட்டில சமூகத்தில சுவாசத்தை கிளப்புறது பிரச்சனை கிளப்புறது சகோதரங்களே மாட்டு மத சகோதரங்கள் அல்ல மாஷா அல்லா மாட்டு மத சகோதரங்கள் சங்கமானவர்கள் அழகி பாருங்க பேசி பாருங்க நல்ல மக்கள் இருக்கின்றார்கள் இதே நேரத்தில் அப்படி இப்படி சொல்லி சில அதாவது கொஞ்சம் கலந்து பேசக்கூடிய மக்களும் இல்லாமலும் இல்லை ஆனா சகோதரங்களே பெரியாருங்களே அதிகமான மக்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான மக்கள் மாஷா நல்லவர்கள் நல்லவர்கள் இன்றைக்கு அவர்களும் கெட்டவர்களாக ஆக்குறது நாங்கத்தான் எங்களோட சுய சத்தனம் எங்களோட அதாவது எங்களோட உள்ளத்தில் உள்ள சுயநலம் சகோதரங்களே நாங்க யோசிக்கணும் நாங்க யோசிக்கணும் எங்கள மாதிரி எங்கள மாதிரி இன்றைக்கு சுயநலம் பிரித்து நாம் உலகத்துல வாழும் சொன்னால் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பதுல வாழ்ந்த நாற்பத்தி எட்டுல வாழ்ந்த அந்த முன்னோர்களும் அவங்களும் சுயநலம் கொண்டு செயல்பட்டு இருந்தது சொன்னா இன்றைக்கு இந்த இலங்கை மண்ணில நாங்க எங்களை உரிமைகளை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்றோம் சகோதரங்களே இன்றைக்கு நாங்க நிம்மதியா பள்ளி கற்றோமா மதரசாக்கள் நாங்கள் உருவாக்குகின்றோமா தொடங்குகின்றோமா மற்ற ஏழை இஸ்லாமிய வழக்க வழக்கு வழிபாடுகளை நாங்கள் செய்கின்றோமா குருபான் கொடுக்கின்றோமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்று வாழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வாழ்ந்த அஹ்மத் சகோதரர்களே காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இலங்கை மண்ணுக்கு சுதந்திரம் கிடைத்தது சகோதரர்களே இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மாற்றுமல சகோதரர்கள் மட்டுமல்ல இந்த சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் அதாவது தன்னால ஏண்டிய பங்களிப்பு செய்தவர்கள் மாஸ்டர் சமூகத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் இன்னும் மறக்கவில்லை ஒரு காலம் நாங்க மறக்க மாட்டோம் சகோதரர்களே அதாவது அவங்க சுயநலத்தை கொண்டு அவர்கள் செயற்படவில்லை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கம் துணசத்தில் ஹயாத்தாகும் என்பதற்காக வேண்டி இஸ்லாசுடன் தகுவாவுடன் அவர்கள் அன்று செயல்பட்டதின் காரணமாகத்தான் இன்று நாங்கள் எங்களை இந்த மண்ணில இலங்கை மண்ணில நாங்கள் தொழுகின்றோம் பிடிக்கின்றோம் அடகால் சகாத் கொடுக்கின்றோம் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்கின்றோம் குருபான் கொடுக்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களை பெரியாருங்களே அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த அந்த ஸ்ரீதேவிகளிடத்துல ஒரு கேள்வி கேட்ட நேரத்தில் அந்த காலத்தில் இந்த தலைவர் ஒரு கேட்ட தான் இந்த சுதந்திரத்துக்காக நீங்க குரல் கொடுத்தீங்களே இந்த சுதந்திரத்துக்காக நீங்க பாடுபட்டீங்களே உங்களுக்கு நாங்க இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு சுபகானவத்தால அவளை ராம செய்வானாங்க அல்லாஹு சுபகானவத்தால அவனோட கபரை அல்லா சோழத்து பூங்கா பூஞ்சொலை அல்லா வைப்பானாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா இந்த மண்ணில இந்த நாட்டுல எங்களோட சமூகம் எங்களோட சமூகம் நிம்மதியாக மார்க்கத்துடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு யாத்தை ஒரு திட்டத்தை நீங்க எங்களுக்கு உருவாக்கித்தாங்க தாங்கன்னு சொன்ன நேரத்தில் தான் சகோதரங்களே பெரியாருங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இலங்கை நாட்டு அதாவது சட்டத்தின் கீழ எங்களுக்கு தாராளமாக பள்ளிகள் கட்டலாம் எங்களுக்கு தாராளமாக மஜசாக்களை கட்டலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை குர்பான் ரெண்டு மாதம் அல்ல பத்து மாதங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் சகோதரர்களே இந்த நாட்டில அதாவது நாட்டு சட்டத்துல எங்களுக்கு இந்த தடையும் இல்ல சகோதரர்களே நான் என்ன செல்லவான்னு சொன்னா அந்த காலத்தில் வாங்க எமது முன்னோர்கள் இந்த தாய் நாட்டை நேசித்தார்கள் தனது தனது உயிரை விட சகாபாக்கள் எப்படி தீன அதாவது அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி தீன நேசித்தார்களோ தீன நேசித்தாருங்களோ அதாவது சொருக்கத்தை அவர்கள் ஆசைத்தார்களோ அதே மாதிரி சகோதரங்களை பெரியார்களே இம்மது முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக புகழ் கொடுத்த இந்த நாட்டுக்காக சேவைகளை செய்த இம்மது முன்னோர்களுடைய காசுடைய பறக்கத்தான் இன்றைக்கு மாசா அல்லா நாங்க பள்ளிக்கு மேல் நாங்கள் பள்ளியில கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் குருபான் குடிக்கின்றோம் மற்ற ஏனி அமல்கள் செய்வதன் காரணம் சகோதரிகளே எல்லா நன்மையும் அவர்களுக்கு பேச்சு சேரும் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் சுயநலம் கொண்டு செயல்படவில்லை அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த முன்னோர்கள் சுயநலம் கொண்டு செயல்படவில்லை அவர்கள் இந்த நாட்டை நேசித்தார்கள் அல்லாஹாவை இந்த நாட்டை நேசித்தார்கள் நாட்டிற்காக நேசித்தது மட்டும் நல்ல சகோதரங்களே பலதரப்பட்ட மக்களுடன் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மாற்று மர சகோதரங்களின் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தார் எமது கட்டோர்கள் அதாவது தற்காலத்தில் உள்ள நாங்க இந்த சமூக நல்லிணக்கம் சமூக சேவைகளை சகோதரங்களே நாங்கள் மறந்து விட்டோம் நாங்க செய்யறது எங்களோட குடும்பத்துக்கு மட்டும் நாங்க செய்யறது எங்களோட வாசிகளுக்கு மட்டும் நாங்க செய்யறது ஆள் பார்த்து எங்களுக்குள்ள மட்டும் சகோதரங்களே இஸ்லாம் இதங்களுக்கு காட்டவில்லை சகோதரங்களே மனிதன் என்று வரும் பொழுது அது முஸ்லிமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாத ஒரு மாற்றுமத சகோதரராக இருக்கலாம் இஸ்லாம் பெருமனையை நோம்பு பிடிப்பதற்கும் சதகா ஜகாத் கொடுப்பதற்கும் ஹஜ் செய்வதற்கும் ஏங்க மாற்று மட்டுமல்ல சகோதரர்களே எல்லா அதாவது எல்லாருடனும் அன்பாக பண்பாக நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் உலகத்துக்கு சமாதானத்தை போதித்த ஒரு மார்க்கம் இன்றைக்கு நாங்க எங்களோட செயல்பாடுகள் இதுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சகோதரங்கள் நாங்க முகம் கொடுத்து இருக்கின்றோம் இன்று நாங்க தாய் நாட்டை நாங்க நேசிக்கல்ல இந்த நாடை நாங்க நேசிக்கல்ல அதாவது இன்று எங்களுக்கு தெரிய பொறுமதி எங்களுக்கு தெரிய இந்த மண்ணுடைய பொறுமதி எங்களுக்கு தெரிய இந்த நாட்டுடைய பொறுமதி சகோதரங்களே சற்று வெளிக்கெழுங்கி பாருங்க விளங்கும் எங்களோட மக்களுடைய பொறுமதி விளங்கும் எங்களோட மண்ணுடைய பொறுமதி விளங்கும் எங்களோட நாட்டுடைய பொறுமதி விளங்கும் சகோதரங்களே உள்ளுக்கே நான் இருந்து சொன்னா எங்களுக்கு பொறுமதி விளங்காத சகோதரர்களே சொல்லுவாங்க கண்மூச்சு வட்டி துர்லப தத்தின நமுத் கேட்கிறாங்க அப்படி கழுகாத தட்டி தட்டினீங்கா அதான் எங்களுக்கு ஒரே கண்டர் கண்டு கண்டு கண்டு கண்டு எங்களுக்கு வெறுத்ததின் காரணமாக இதனுடைய பொறுமை எங்களுக்கு கலந்துள்ள சகோதரங்களே இந்த நாட்டை நாங்க நேசிக்கணும் இதங்கள் தாய் நாடு நபியாங்க குடும்ப மக்கள் எவ்வளவு நேசித்தார்கள் கண்ணியமான சகோதரங்களே பரியாருங்களே எல்லாருக்கும் தெரியும் நபியாவங்கள அந்த மக்கத்தில் உள்ள குறைசிங்கள் காசுடுங்கள் விளக்கக்கூடிய நேரத்தில் நபியாங்க கௌபாவை பிடித்துக் கொண்டு கௌபாவுடைய துணியை பிடித்து நபியாங்க சொன்னாங்க ஏ காபத்துல்லாவே ஏ மக்கமா நாரமே உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனம் இல்லை என்ன செய்யற இந்த மக்கள் என்ன தோத்துறாங்களே அதன் காரணமாக நான் இந்த மண்ணை விட்டு போகின்றேன் நபியாங்க மண்ணை நேசித்தாங்க கண்ணிமான சகோதரர்களை பெரியார் நாங்க தாய் நாட்டுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கின்றோம் இந்த மண்ணுக்காக எங்க குடும்பத்துக்காக நாட்டுக்காக சமூகத்துக்காக எங்களோட இந்த மண்ணுக்காக நாங்கள் என்ன செய்யும் சகோதரங்களே எமது முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் புகழ் கொடுத்ததின் காரணமாக இன்றைக்கு நாங்க எங்களோட அமல்களை நாங்க செஞ்சு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு எங்களை சில செய்திகளுடைய குறுக்கு வழிகளின் காரணமாக இன்றைக்கு நாங்க எமது முன்னோர்களின் மூலமாக கிடைக்கப்பட்ட சில சில கடமைகள் இந்த இலங்கை நாட்டு சட்டத்தின் கீழ மாற்றமாக அதாவது தடை செய்வதற்கும் சில முயற்சிகள் நடக்கிற சொன்ன சகோதரர்களே இதுக்கு காரணம் அந்த மாற்று மத சகோதரர்கள் அல்ல எங்கட எங்களோட விளக்கம் இல்லாத இந்த சமூகம் சகோதரர்களே உதாரணமாக நான் சொல்கின்றேன் உதாரணமாக அதாவது அஜுடைய மாதம் வந்தால் நாங்க குருபான் கொடுப்போம் குருபான் கொடுப்பதற்காக வேண்டி எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு சட்டத்தின் கீழே எங்களுக்கு எந்த தடையும் இல்ல கொடுக்கலாம் ஆனால் எங்களோட வாகனம் நான் பணம் கொடுத்து எடுத்த வாகனம் என்பதால எண்ணத்தை நினைச்ச பிரகாரம் ரோட்டில் ஓட்ட முடியாத சகோதரர்களே இந்த நாட்டில் நாங்கள் ஏதாவது நாங்கள் செய்வதென்று சொன்ன நாங்க இலங்கை நாட்டு சட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றது இதை நாங்க மதித்து நாங்க நடக்கணும் உதாரணமாக சொல்கின்றேன் குர்பானுடைய காலம் ஒன்று சொன்னா அதாவது ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறின் காரணமாக முழு சமூகத்துக்கு கெட்ட பேரா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்க சகோதரர்களே பெரியார்களே குர்பான் கொடுக்கிறது ஒரு சுண்ணா ஆனால் இந்த சுண்ணாவை நாங்க அயாத்தாக்குவதற்காக வேண்டிய எத்தனையோ பருளுங்களை நாங்கள் கொலை செய்கின்றோமே எத்தனையோ பருளுங்களை நாங்கள் கொலை செஞ்சு ஒரு சுண்ணாவை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் இந்த இடத்துல குருபான் வரும் போது சகோதரர்களே இளைஞர் நாடு சட்டத்தை நாங்கள் கவனிக்கணும் இஸ்லாம் சரியாத சட்டத்தை நாங்கள் கவனிக்கணும் உரிமைகள் என்று வரும் போது சகோதரர்களே உரிமைகள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல வாய் பேச முடியாத அந்த மிருகங்களுக்கும் கூட உரிமைகள் இயக்கி நபியுடைய காலத்துல அதாவது சொல்லி காட்டினாங்க ஒரு சாலிஹான பெண்மணி சாலிஹான பெண்மணி பூனையை கெட்டி வைத்ததன் காரணமாக நபி அவங்க சொல்லி காட்டாங்க அந்த பெண் நரகவாதி பெண்மணி தான் ஆனால் பூனையை கட்டி வைத்தால் அதன் காரணமாக நரகவாதி விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணிக்கு நபி அவங்க சொல்லி காட்டாங்க சொர்க்கவாசி சொல்லி ஏன் தெரியுமா தண்ணீர் தாங்கத்தால் தண்ணீரை தேடி கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தண்ணி குடிப்பதின் காரணமாக தண்ணி குடித்ததின் காரணமாக நபியாக சொல்லி காட்டினாங்க சொருக்க வாசல் சொல்லி சகோதரர்களே பெரியார்களே பத்துங்களாவது இலங்கை நாடு சட்டத்தின் கீழ் இயக்கி அதாவது நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்க ஐந்து மாட்டத்தான் நீங்க ஏற்றணும் அல்லது பத்து மாட்டத்தான் நீங்க ஏற்றணும்னு சொல்லி வேணான சகோதரர்களே பெரியார்களே எங்கட சகோதரர்கள் எங்கட சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா குறுக்கு வழி எல்லாத்துலயும் குறுக்கு வழி எல்லாத்துலயும் போட்டாங்க மூளையா குறுக்கு வழி குறுக்கு வழி எல்லாத்தையும் குறுக்கு வழியிலே அவங்க யோசிச்சதன் காரணம் சந்தோஷமாக எங்க நடந்த சகோதரர்களே அஞ்சு மாட்ட ஏத்த வேண்டிய நொறியில பத்து மாட்டை ஏத்த வேண்டிய லொரியில ஏத்தினாங்க ஐம்பது மாட்ட சகோதரர்களே நடக்குதா இல்லையா இந்த குலகத்துல சகோதரர்களே பெரியாருங்க சட்டத்தை நாங்க மீறினோம் சட்டத்தை நாங்க மீறினோம் ஜெமிய துருமாடி ஒரு பணிவான வேண்டிய காலத்தில் இந்த விடயங்களை நீங்க போட்டோக்கள் எடுத்து சியா செய்ய வேண்டாம் எங்களை சமூகத்தில் சில வாரிபுரங்களுக்கு அல்லா பாதுகாக்கும் எவ்வளவு சொன்னாலும் இல்ல சகோதரங்களே எதை செய்யா பண்ணணும் எதை செய்யா பண்ண கூடாதுன்னு தெரியா எல்லாரும் செய்யா பண்றாங்க எங்கேயாவது ஒரு மாட்டு மாத சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வரும்னு சொன்னா அதையும் நாங்க போட்டோ எடுத்து நான் போடுறீங்க கண்ணியமான சகோதரிகளை பெரியாருங்க யோசித்து பாருங்க சுவேசத்தை கிளப்புறது மற்ற மற்ற சமூகத்துக்கு மத்தியில வைரத்தை கிளப்புறது அவங்களா நாங்களா நாங்க தான் எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் இளைஞர் எத்தனை பள்ளி வாயல் எத்தனை உலகமாக்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாத்தையும் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டு முடிச்சு சகோதரங்களை பெரியாருங்க நாங்க எதை நாங்க சியா பண்ணோம் எதை நாங்க சியா பண்ண கூடாது சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் எழுத்தங்க இந்த நாடு வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல சகோதரங்களே எங்களோட தலைவர் ஒரு இஸ்லாமிய ஹலிஃபாவும் அல்ல இந்த நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழும் ஒரு நாடு இந்த நாட்டில் அல்லாஹால என்னையும் உங்களையும் புறக்க செய்து அல்லாவுடைய ஆக பெரிய அன்பு சகோதரர்களே ஏன் தெரியுமா நீங்க யோசிக்கலாம் என்னடா அதாவது இப்படி சொல்றாங்க என்று சொல்லி கண்ணியமான சகோதரங்களே தெரியாதுங்களே இந்த நாட்டில அதாவது அந்நிய மக்களுடன் அல்லாஹால எங்களை இன்னும் வாழ செய்தது அல்லாவுடைய ஆகப்பெரிய அன்பு ஏன் தெரியுமா இன்னைக்கு எங்களுக்கு பார்க்கலாம் அதாவது இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மக்கள் பறந்து வாழக்கூடிய ஒரு ஊர்னு சொல்லுவாங்க நான் கேட்கின்றேன் அந்த நாட்டில் அந்த ஊரில் நூற்றுக்கு நூறு தொழிலை தொழிலை நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா இல்ல சகோதரர்களே பேர் இஸ்லாமிய நாடுதான் ஊரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊரு தான் பள்ளிகள் அதாவது ரோட்டுக்கு ரோடு பள்ளி ஆனா தொழுவதற்கு யாரும் இல்லை ஏன்னா கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே அந்நிய மக்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி கடந்த காலங்களில் எமது சமூகத்துக்கு எமது நாட்டுக்கு எமது ஊருக்கு அதாவது ஏற்பட்ட சில சில சம்பவங்கள் சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் சகோதரங்களே அந்த மாற்று மத சகோதரர்கள் அல்ல எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் எங்களுக்கு பேச தெரியா எங்களுக்கு பழக தெரியா எங்களுக்கு சுயநலம் எங்களுக்கு தேவை பணம் எங்களுக்கு தேவை பணம் எனக்கு பணம் வந்தா போதும் இவனை பத்தி எனக்கு டோன்ட் சகோதரர்களே பெரியார்களே அந்த காலத்தில் வாழ்ந்தவன் முன்னோர்கள் இப்படி வாழலையே நிச்சயம் தேவையில்லை இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மண்ணுக்காக இந்த ஊருக்காக எமது சமூகத்துக்காக சேவைகள் செய்த ஒருவரை பற்றி நான் சொல்லித்தான் இந்த இடத்துக்குரியவரை பற்றி நான் சொல்லித்தான் நீங்க விளக்க வேண்டும் அவசியம் இல்லை சகோதரர்களே சுயநலம் இல்லாம அல்லாக்காக வேண்டி இஸ்லாத்துடன் செயல்பட்டார்கள் இன்றைக்கும் நாங்க அந்த முன்னூரை நாங்க மறக்கவில்லை ஒரு காரணம் மறக்கவும் மாற்றோம் அப்படி நாங்க எங்கள் சமூகம் மறக்கணும்னு சொன்னா நன்றி கெட்ட சமூகமாக தான் நாங்க இருக்கும் சகோதரங்களே ஏ இன்றைக்கு நாங்க பேசுகின்றோம் அந்த ஆள் இல்லையே இந்த ஆள் இல்லையே அவரையும் இருந்த மாஸ்டா அல்லா அல்லாவோட கிருப்பையினால இந்த விஷயம் ஏதாவது நடந்திருக்கும் நாங்க சொல்றோமா இல்லையா இன்னைக்கு எங்களை மண்ணில இருந்து பிரிந்த உலமாக்களா இருக்கலாம் சமூகத்துக்காக குடும்பத்தாரான நாட்டுக்காக சேவைகள் செய்து மறைந்த அந்த முன்னோர்களா நாங்க பேசுறோமா இல்லையா சகோதரங்களே நாங்க இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல சகோதரங்களே நாங்களும் மாண்டு பிறரையும் வாழ வைக்க வந்தவர்கள் தான் நாங்க நாங்க இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல சகோதரர்களே வாழ வைக்க வந்தவர்கள் எனவே நாங்களும் வாழணும் ஈமானுடன் இஹ்லாசுடன் தக்குவாவுடன் நாங்களும் வாழணும் இவர சமூகத்தை நாங்க வாழ வைக்கணும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே சொல்லுவாங்க ஏ மனிதனே ஏ மனிதனே உன்னுடைய நீ நீ இந்த உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுடைய சிறப்பு இருக்கின்றது உன்னுடைய கடைசி நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படும் மேலா கண்ணியமான சகோதரர்களே அப்படியாங்களே நாங்க பிறந்த பொழுது நாங்க பிறந்த பொழுது யார் வாழ்ந்தங்களை பார்த்ததுன்னு எங்களுக்கு தெரியா நாங்க மரணித்தும் தொழுதும் யார் வந்து எங்களை பார்ப்பாங்க எங்களுக்கு சொல்ல தெரியா ஆனா பிறப்புக்கும் அதாவது இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் சகோதரியை நாங்க எல்லா மக்களும் அது முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்ல மாட்டும் அல்ல சமூகத்தை சார்ந்த சகோதர சமூகமாக இருக்கலாம் எல்லா மக்களும் நாங்க அன்பாங்க பண்பாங்க விட்டு கொடுத்து தான் நாங்க நடக்கணும் இன்றைக்கு எங்கட அதிகமான அதிகமானவர்களுக்கு நினைத்து எங்கட இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி எங்கட தலைவர் இஸ்லாமியோட ஹலிபாவன்னு சொல்லி கண்ணியமான சகோதரர்களே பெரியவாருங்களே எங்கட நாடு வந்து ஒரு இஸ்லாமிய நாடும் அல்ல எங்கட தலைவர் வந்து இஸ்லாமிய ஒரு ஹலிபாவும் அல்ல நாங்க விட்டு கொடுத்து நிதானமாக தாங்க நாங்க நாங்க இந்த மண்ணில நாங்க வாழணும் அப்படித்தான் தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மண்ணில எங்களையும் கண்ணியப்படுத்துறாங்கன்னு சொன்னா அதுதான் காரணம் கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே நாங்க இந்த உலகத்துல யாராக இருக்கலாம் நாங்க ஒரு ஆசிரியராக இருக்கலாம் நாங்க ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது நாங்க உலகத்துல எந்த துறையில நாங்க இருந்தாலும் எங்களோட உள்ளத்துல எங்களோட உள்ளத்துல உம்மத்துடைய கவலை நபியுடைய கவலை எங்களோட உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் மேலான கண்ணியமான சகோதரர்களே கரியாளர்களே அவர் யாராக இருந்தாலும் அவரை கொண்டு அல்லாஹ் தீனுடைய வேலை தீனுக்கு அல்லாஹ் அவரை பயன்படுத்தவே மாட்டான் அல்லா பாதுகாக்கணும் எனவே நான் ஒரு ஹாபிலா இருக்கின்றேன் நான் ஒரு ஆளுமா இருக்கின்றேன் நான் சமூகத்தில் நல்ல ஒரு துறையில் இருக்கின்றேன் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில சகோதரர்களே பெரியார்களே ஒரு கனெக்ஷன் இருந்தால்தான் எங்கள் எல்லாருக்கும் சொற்கள் செலக்ஷன் ஆகும் இல்லைன்னு சொன்னா அல்லா பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாங்க இந்த மண்ணனை நாங்க நேசிக்கணும் இது எங்களை தாய் நாடு இது எங்களை தாய் நாடு இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு டிவியில அதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில சகோதரங்கள் அல்ல அவங்களை மன்னிக்கணும் அவர்கள் அதாவது துரோகிகள் தாய் நாட்டை நேசிக்காம எங்களோட சமூகம் என்பதற்காக பக்கத்து நாட்டில் உள்ளவர்கள் நேசிக்கின்றார்கள் எவ்வளவு கேவலம் சகோதரர்களே அவர்கள் முஸ்லிமன் முஸ்லிம் என்ற முறையில் நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோமே ஆனால் இது எங்கள் தாய் நாடு எங்களுக்கு தாய் அதுக்கு பிறகுதான் மற்ற சாட்சிய தெரியுமா எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே முதல் நாங்கள் எங்களை தாய் நாடு நாங்கள் நேசிக்கணும் இந்த தாய் நாட்டுக்கு நாங்கள் சேவைகளை நாங்கள் செய்யணும் இன்றைக்கு எங்களை முன்னோர்கள் செஞ்சதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றோம் இதை நாங்க ஒத்துடணும் சொன்ன சகோதரங்களே நாளைக்கு எங்கட பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்து அல்லா பாதுகாக்கணும் எனவே இந்த நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு நாங்க பொறுமையாக நிதானமாகத்தான் நாங்க நடத்தணும் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லா ரசூலுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் எங்களுக்கு பரவாயில்ல யார் என்ன செய்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழிமுறை தான் நீங்க அல்லாவின் பக்கம் திரும்புங்க நீங்க குரானின் பக்கம் திரும்புங்க அஜீத்தின் பக்கம் திரும்புங்க தொழிலின் பக்கம் திரும்புங்க ஏ மனிதனே உனது கவலைகளை பேஸ்புக்ல வாட்ஸ்அப் ஷேர் பண்ணாதே உனது கவலைகளை நீ முசல்லாவில் பதிவிடு சகோதரர்களே பெரியவர்களே பேசுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல நாங்க எங்களை கவலைங்களை நாங்க பதிவு மூலமாக ஒன்றும் ஒன்றும் நடக்காது சகோதரர்களே முசல்லா மூலமாக முசல்லாவின் நாங்க தொழுது அழுது அல்லா துஷ்ட நாங்கள் முறையிடுவது மூலமாக அல்லா அல்லாஹு சுபஹானவத்தால நிலைமையில சீராக பார்த்து இருக்கின்றான் அல்லா அல்லாஹு சுபஹானவத்தால இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழ்ந்து அதாவது கடைசி நேரத்தை களிமா ஒளிந்த நிலைமையில அல்லா அல்லாஹு சுபஹானவத்தால என்னையும் உங்களையும் உலகத்தில் மாறக்கூடிய அனைத்து மக்களும் அல்லா அல்லாஹு சுபஹானவத்தால பார்த்துக்கலாம் சிபாக்குவானாக